பிடித்து அப்ப அந்தந்த பொருளாயிருப்பது ஒன்றாயிருப்பது அது விடுத்திருப்பது வேறாயிருப்பது ஆன்மாவோடு இருப்பது உடனாயிருப்பது அதான் ஒன்றாய் வேறாய் உடனாய் என்றெல்லாம் ஒன்றாய் வேறாய் உடனாய்ங்கிறது சிவஞான போத சொல்லுன்னு சிவஞான போத சொல்லுன்னு ரெண்டாம் சூத்திரம் அவையாய் தானேயாய் அவையே தானேயாய் இவை அதான் அவையேயாய் ஒன்றாய் தானேயாய் வேறாய் அவையே தானேயாய் உடனாய் அவ்வளவுதான் ஒன்றாய் வேறாய் உடனாய் விளங்காததுனால விளங்குறது கஷ்டப்படும் என்னமோ அவையேங்கிறாங்க அப்புறம் தானியங்கிறாங்க அப்புறம் அவையே தான் கோழப்புறானுங்க கோழப்புறானுங்க மக்கள் போயிடலாம் நீ குழம்ப இப்ப அவையே ஆயினா இப்ப நம்ம நம்ம நம்ம போல இருக்கிற மக்களோட மக்களா அவனா இருக்கான் சேர்ந்து இருக்கிறான் அவையே ஆயிருக்கிறான் ஆனால் நம் போல நம்முடைய உள்ளத்துல எல்லா உள்ளத்திலும் இருந்தாலும் கூட அவன் நாம ஆயிடுவோமா நாம அவன் ஆயிடுவோமா ஆக மாட்டான் அவன் தானே தான் தான் ஆனால் நம்ம என்ன இங்க இருந்து வீட்டுக்கு போறதுன்னா கூட வர்றான் அப்புறம் நீங்க பழனிக்கு போறீங்கன்னா பழனி கூட வர்றான் இன்னொருத்த வந்து நான் போய் போய் சார் கொஞ்சம் அடுத்த ஊருக்கு போக வேண்டியது திருவண்ணாவது வேலூருக்குன்னா வேலூருக்கு தான் வரலாம் இப்படி அவையே யாய் தானியாய் அவையே தானியாய் என்றெல்லாம் சொன்னோம் ரெண்டாம் சூத்திரம் இது இது ஒரு பெருசா இது ஒரு சூத்திரம் மூணாம் சூத்திரம் ஒன்னும் எல்லாரும் கஷ்டப்படுவாங்க இளதுல எந்தலின் எனதுல எந்தலின் ஐம்பல நூலுக்கு அறிதலின் கண்படி உண்டி வினையின்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா என்ற தனிமனுள் ஆன்மா சொன்னோடனே சார் நல்லா தான் இருந்தார் சார் என்னமோ இப்ப குறையும் போச்சு என்னமோ சொல்லிட்டு இந்த ரெண்டு சூத்திரம் தான் ரொம்ப இருக்கிறதே கடினம் ஏன்னா இதுல ஏழு பேரை மறுக்கிறார் இந்த உலகில தண்டல்ங்கிற மூணாம் சூத்திரம் ஏழு பேர் கருத்தை மறுக்கிறார்கள் இதெல்லாம் ஒரே தெரியும் ஆமா இலது என்றலின் உலது ஆமா உலதிலதுன்னு எனது உடல் என்றலின் உலது ஐம்புலன் அறிதலின் உள்ளது ஒடுக்கம் அறிதலின் உள்ளது கண்படில் உண்டி வினையின்மையின் உளது உணர்த்த உணதலின் உள்ளது அப்பா பிரிச்சு பிரிச்சு பிரிச்சா ஆண் உயிர் என்பது உண்டு உண்டு அதான் நீ என்ன பண்ணு சிவஞான சித்தியார் படிச்சுட்டு சிவஞான போதத்துக்கு போகணும் சிவஞான போதம் பிஹெச்டி சிவஞான சித்தியார் பிஏ எம்ஏ மாதிரி நீங்க பிஏ எம்ஏ படிச்சுட்டு போன சிவ எடுத்தவன எடுத்துக்கிட்டு எம்ஏ எடுத்தா என்ன பண்ணியா நீங்க அவைய யாய் தானியா அவைய தானியா என தூக்கி விட தூங்கி விட வேண்டியது என்ன சார் தூங்கி விடுவீங்கன்னாரு சித்தாந்தம்னா அப்படித்தானுங்க அப்ப என்ன வைக்கிறான்னா சித்தாந்தம்னா தூக்கம்னு வச்சு விட்டான் அப்படியா தூக்கமா அது தூக்கமா வருது இல்லை அது சொன்னா எங்களால தூக்கமாகணுமே தவிர படிச்சு கருத்தவனால் ஆகணுமே தவிர அருமையா சொன்னா அருமையா இருக்காது ரொம்ப அருமை என்ன பண்றது முருகா எனவே இங்க எங்க படிச்சோம் அந்த கரந்ததோர் உருவே நிறந்த ஆகாயம் நீர் நிலம் தீகால் ஆயவை ஆயவைங்கிறது என்னன்னா ஒன்றாய் அல்லையாய் அப்படின்னு என்ன வேறாய் ஆங்கே கரந்ததோர் உருவே அது உடனாய் உடனாய் இப்படி இருக்கின்ற உருவே கழித்தனன் உன்னை கண்ணுற கண்டு கொண்டின்றி இப்படி எல்லாம் இருக்கின்ற உன்னை நான் என்னுடைய மனசுல பார்த்து பார்த்து அடாடாடா எங்க பெருமான கண்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் கண்டேன் அவர் திரு பாதம் கண்டறியாதன கண்டேன் யாரு அப்புறம் காதல் மடப்பிடியோடும் கழிவு வருவன் கண்டேன் யானையவா பார்த்தேன் இல்ல இல்ல கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் இப்படி எல்லாம் நான் பெருமானை பார்த்து தந்தேன் ரொம்ப அருமை அடுத்தது பாருங்க இன்று எனக்கு அருணி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை எனக்கு என்ன செய்தாய் திருப்பெருந்துறையில இன்று எனக்கு அருளி நீ குருநாதனாக வந்து இந்த ஆன்மாவுக்கு திருப்பரந்துரையிலே நீ அருள் செய்தாய் அப்படி அருளி என்ன செய்தான் இருள் கடிந்து இருள்ங்கிறது என்ன ஆணவமாகிய இருள் இல்ல ஆணவமாகிய இருள் அதுதான் ரொம்ப அருமையா ஆணவமான படலம் கிழித்து அறிவில் தானறிய விஞ்ஞான கண்காட்சி இங்க இருக்குது இங்க இருக்குது சந்தர்ப்பம் என்ன இந்த உயிர்ல பின்னால பின்னால என்ன மறைச்சிருக்குதான் இந்த நான் எனது நான் எனதுங்கிற ஆணவம் ஒரு பெற போட்ட மாதிரி மறைச்சிருக்குதான் அது பெருமான் என்ன செய்தாராம் முருகப்பெருமான் ஆணவமான படலம் கிழித்து அந்த திரையை அப்படியே கிழிச்சாராம் கிழிச்ச உடனே இந்த ஆன்மா இருந்தது அறிவில் காணறிய மெஞ்ஞான கண்காட்டி ஞானத்தை கொடுத்துதான் கொடுத்த உடனே இது முருவா என்று சொன்னது அந்த ஆணவம் இருக்கிற வரைக்கும் பெருமானை உணர முடியல ஆணவமான திரை நீங்கிய பிறகு பெருமானை காண முடியும் அந்த அம்மா எல்லாம் பாடினாங்க இந்தியாவில் என்னது என்னது இந்த என்பதற்று எனதென்பதற்று உன்னுடைய திருவடி அடைந்தேன் இதுல வந்து கண்டரன் என்பாவில யான் எனது என்று அற்ற இடமே திருவடியா மோன பரானந்த முடியாக முருகா உன் திருவடி எங்க இருக்குனாரு இந்த யான்கிறது எனதுங்கிறது எந்த இடத்துல அற்றதோ அந்த இடத்துல உன் திருவடி இது யான் எனது என்று அற்ற இடமே திருவடியா மோன பரானந்த முடியாக எனவே பாருங்க பார்ப்போம் இன்று என கருணி இருள் கடிந்து இருள் கடிந்து இருள்ங்கிறது ஆணவமாகிய இருள் இல்ல நம்ம பெரிய புராணத்தை சொல்லுகின்ற பொழுது சேக்கிலா பெருமான் இந்த உலகத்துல ரெண்டு இருள் இருக்கு ஒன்று சூரியனை கண்டு நீங்கிற இருள் இன்னொன்று உன்னை கண்டு நீங்கிற இருள் இந்த திருத்தொண்ட புராணம் எதை பண்ணும்னு கேட்டா உன்னை கண்டு இருள் நீங்குவதை அந்த இருளை நீக்கும் அப்போ தங்கிய இருள் அந்த உலகத்தில் இருக்கிற இருள் ரெண்டு ஒன்று இப்ப இருக்கிற நம்ம கண்ணால பாக்குற இருள் இது வந்து நாளை காலையில ஆறு மணிக்கு சூரியன் வந்தா போடும் இன்னொன்னு டன் டன்னா இருக்குது இங்க அந்தந்த ஆன்மா உள்ளத்துல அதுக்கு யார் வரணும் நீதான் வரணும் அப்ப மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை ஏனை புறையிருள் நீக்குகின்ற செங்கதிரவன் போல் நீக்கும் திருத்தொண்டர் பிராணம் என்பாம் இந்த உலகத்தில் இருக்கிற இருளை நீக்க வந்தது இது சூரியன் இந்த உள்ளத்தில் இருக்கிற இருளை நீக்க வந்தது இது எங்க திருத்தொண்ட பிராணம் அப்ப உள்ளத்தில் இருக்கிற இருள் நீங்கணும்னா திருத்தொண்ட பெரிய பிராணத்தை படி இப்படி எல்லாம் சொன்னார் பாருங்க இருள் கடிந்து எடுகின் உள்ளத்தே எடுகின்ற ஞாயிறே போன்று வெளியில கண்ட ஞாயிறு வெளியில் இருக்கிற இருளை நீக்குது நீ உள்ளத்துல எழுந்த ஞாயிறாக இருப்பதனால அந்த எனக்கு உள்ளத்தில் இருக்கிற இருள் எல்லாம் நீங்கிச்சான் நீங்கி நின்ற நின் தன்மை நினைப்பார நினைந்தேன் அது என்னது நினைப்பு அற நினைந்தேன் நினைப்பு அற அப்புறம் நினைப்பு தான் அற்று போச்சுங்க அப்புறம் எப்படி நினைந்தது மரப்பூன்னு வந்தாதான நினைப்பு மரப்பே இல்லைன்னா நினைப்பதே இல்லை திருக்குறள் திருக்குறள் ஏன் வந்து துபாய் போயிட்டு மூணு வருஷம் கழிச்சு வந்தார் யாரு கொண்ட கணவன் இவங்க வீட்டுல எனக்கு மூணு வருஷம் என்ன மறந்தீங்களா நான் எங்க மறந்த உன்னையே நினைச்சுக்கிட்டு நீ என்ன நானும் உங்களைதான் தான் நினைச்சிருந்தேன் பேசிட்டே இருக்கும்போது நான் உங்களை வந்து அடிக்கடி நினைப்பேங்க அப்படின்னு சொன்னேன் இவர் சொன்னார் நான் உன்னை அடிக்கடி நினைப்பேன் அப்படின்னு இந்த அடிக்கடி நினைப்பேன்னு சொன்ன உடனே கோவிச்சு விட்டாலாம் ஏன்டானாங்க அப்ப நீங்க அடிப்படி நினைக்கிறேன்னா நீங்க மறந்தால நினைக்கணும் அப்ப என்ன மறந்தீங்களாட்டு இருக்குது போங்க தூட்டு போங்க உள்ளினேன் என்றேன் நான் உன்னை நினைச்சேன்னு சொன்னாரு அப்ப நீங்க மறந்தால நினைக்கணும் அப்ப என் மறந்தீர் என்று புல்லால் புலத்தக்கணும் என்ன தொடாதீங்க நீங்க மறந்தீங்க அப்ப என்ன நினைக்கிறீங்க மறக்கலன்னு ஏன் நீங்க உள்ளினேங்கிறீங்க உள்ளினேன் என்றேன் உன்னை நான் நினைத்தேன் என்று சொன்னேன் அப்ப நீங்க மறந்தால என்ன நினைக்கணும் அப்ப என் மரம் நீர் என்று புல்லால் புலத்தக்கணும் காமத்து பால் உலகத்திலேயே இந்த சுவையை பற்றி பாண்டவன் நிறைய பேர் இருக்கிறான் அதுல காமத்து பால் காமத்து பால் தான் இந்த சிற்றின்ப உணர்வு வாராதவாறு ஆனா இன்பத்தை சொன்னார் மற்ற வேலை அக்கா அக்கா வர்ணிச்சுடுவான் அக்கா அக்கா வர்ணிக்கிறேன் இவரு என்ன வருது வெறிநாற்றம் வேலுண்கள் வளவற்று முறிமேனி முத்தம் முறுவல் வெறிநாற்றம் வேல் உண்கன் வைத்தோல் அவற்று ஏன்னா அதுக்கு மேல பாடுறதுக்கு பாட்டு இல்லை குரல் உண்பா அதனால முறிமேனி ஒரு சளிர பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் அந்த மீனி இருக்குமா முத்தம் உருவல் அப்படி அந்த பல்ல வாயை திறந்துட்டா அது பல்லே அல்ல முத்துக்கள் தான் முத்துக்கள் அப்படியே அப்படியே மேலும் கீழே இருக்கணும் முத்தம் ஒருவல் வெறிநாற்றம் கூந்தல்ல இருந்து கால் வரைக்கும் எப்பொழுதும் இயற்கை மனம் அப்படி கவனமான வாசனை எடுத்துட்டே இருக்கணும் வெறிநாற்றம் மற்ற ஆளெல்லாம் பிடிச்சிருவானே கேசாதி பாதம் பாதாதி கேசம்மா அப்படின்னு நினைத்தான் தலையில இருந்து கால் வரைக்கும் வர்ணிப்பான் காலில இருந்து வர்ணிப்பான் இங்க பாருங்க இங்க என்ன ஞாயிறே போன்று நின்ற நின்றன்மை நினைப்பான் அதான் நினைப்பற நினைந்தேன் அப்படின்னு என்ன கேட்டா மறந்தால் அல்லவா நினைப்பதற்கு அதனால நான் நினைக்கிறதுங்கிறதே இல்லாம போனது ஏன் நான் மறந்தால அப்ப மறவாமல் இருக்கிறேன்னு அர்த்தம் இருக்கு நினைப்பற நினைந்தேன் நீயலால் பெரிது மற்றின்மை உன்னை தவிர என் உள்ளத்துல வேற யாருமே இல்லை நீதான் இருக்கிற சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெரும் துறை உரை சிவனி இந்த ஆன்மாவானது இந்த புறக்குற்றங்கள் எல்லாம் விற்பாருங்க காமம் வெகுடி மயக்கம் இதெல்லாம் அதெல்லாம் நீங்க நீங்க நீங்க நீங்க நீங்க இது என்ன பண்ண உயிர் அதை இவ்வளவு பெருசா இருக்கிறார் அந்த ஆன்மா இந்த காமம் வெகுளி மயக்கம்னு நீங்க உடனே இவ்வளவு ஆச்சு அப்புறம் அந்த யான் எனதுன்னு இருக்கும் அது இருக்க வரைக்கும் இருக்கும் அதுன்னு தேய்ந்து இந்த காம வெகுடிமயக்க நீங்கி யான் எனது என்பது நீங்கி கொஞ்சம் கொஞ்சமா நீங்கும் போது இந்த உயிர் எப்படி இருக்குன்னா சென்று சென்று அணுவாய் எது தேய்ந்து தேய்ந்து இந்த தீமைகள் எல்லாம் அந்த உயிரை விட்டு நீங்க நீங்க நீங்க நீங்க இந்த ஆன்மாவானது பெருமானத்துல ஒன்றுதான் போய் சேரலாம் சென்று சென்று எப்படி எதுவாய் இதுவாய் அணுவாய் கண்ணுக்கு தெரியாத ஒன்றாய் போகுது தேய்ந்து தேய்ந்து அதுகிட்ட இருக்கிற குற்றங்கள் எல்லாம் நீங்கி ஒன்றாம் திருப்பெரும் துறையுரை இப்படி எல்லாம் என்னை ஆட்கொண்டிருக்கிற திருப்பெருந்தூர் இருக்கின்ற பெருமானி ஒன்று நீ அல்லை அன்றி மற்றொன்றில்லை யார் உன்னை அறிய கேட்பாரே ஒன்றும் நீ அல்லை ஒன்றும் நீ அல்லை என்னது கேட்டா இந்த மேஜையா இருக்கானா இல்லை ஒளிபெருக்கா இருக்கானா இல்ல நம்ம உடம்பா இருக்கானா இல்ல கல்லா இருக்கானா இல்ல அப்ப ஒன்று நீ அல்லை சரி அப்படியான அந்த கல்லுல இல்லையா இருக்கிறான் மைக்கில் இருக்கா இருக்கிறான் வாயில இருக்கானா இருக்கிறான் என்னடா அது இதுல எல்லாம் இல்லைங்கிறீங்க இருக்கிறான்னு நானு இல்லை என்பது என்னன்னு கேட்டா புறக்க நோக்கத்தால் உனக்கு இல்லை அகக்க நோக்குகின்ற பொழுது பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிற்கின்ற பரிபூரணானந்தமே தாய்மான பெருமானி உன்னை நான் எங்க பாக்குறது எங்கேயும் பார்த்துட்டு பார்க்கும் இடம் எங்கும் இதுலயும் பார்த்தா அப்படியே சுற்றிய எல்லாம் நீ அல்லவா மைக்கு நீ எல்லாம் அல்லவா மேஜ நீ எல்லாம் பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிற்கின்ற பரிபூரணானந்தமே அப்ப நீ இது ஒன்றை நோக்கி இதுதானா ஆண்டவன்னா அல்ல அது அல்லவானா அதுதான் ஆண்டவன் அப்ப என்ன நீ இல்லாத இடங்கள் எங்கும் இருக்கு எங்கும் நீயாக இருக்கு ஞானிகள் எல்லாமாக காண்பார்கள் நாம இருக்கிற கோயிலே பார்க்க மாட்டோம் சத்தம் போட்டு இருக்கோம் நாம பெருமான் இருக்கிற இடத்துலயே பெருமானை பார்க்க மாட்டோம் அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஞானிகள் எங்க போனாலுமே வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமா இன்மையுமாயி அப்ப அவங்க எங்கும் காண்கிறார்கள் நம்ம எங்குமே காண்கிறோம் இதான் ஞானிகளுக்கு நமக்கு இருக்கிற வேற்றுமை அதான் சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெரும் துறையுரை சிவனி ஒன்றும் நீ அல்லை தனித்தனியா பார்க்கும்போது மேஜை நீயா இருக்கியா இல்லதான் மைக்கு நீயா இருக்கிறியா இல்லதான் சட்டையா இருக்கிறியா இல்ல கண்ணாடியா இருக்கிறியா இல்ல ஆனா பின்ன எங்க இருக்கிறான் கண்ணாடியாகவும் இருக்கிறான் மைக்காவும் இருக்கிறான் இதுவாக இருக்கிறான் எல்லாம் அப்ப எல்லாமாக இருப்பதனால இதுலதான் இருக்கிறான்னு சொல்ல முடியும் இப்ப நாம இங்கதான் திருவண்ணாமலையில இங்கதான் இருக்கிறோம்னு சொன்னா நிச்சயம் இங்கதான் இருக்கிறோம் அடுத்தபடி உடுப்பில் ஆட்சியில கிடையாது இப்ப உடுப்பில் இருந்தோம்னா இங்க இல்லை பஸ்ல ஏறி உட்காந்துட்டோம்னா உடிப்பிரியும் இல்ல திருவண்ணாமலையும் இல்ல இப்படிதான் போச்சு ஆனா அவன் எங்கும் இருப்பதனால் கண்ணுக்கு தெரியறானா இல்லவே இல்லை கண்ணுக்கு தெரியாதனால இல்லாம இருக்கிறானா எங்கும் இருக்கிறான் அதனாலதான் அவன் எங்கும் இருக்கிறான் யாவையுமாய் அல்லையுமாய் இப்படி எல்லாம் இருக்கிறான் பெருமாள் இப்படியாக யார் உண்மை அறிய கிற்பாரி உன்னை எப்படிப்பா தெரிய முடியும் இந்த ஆன்மாவுக்கு என்றால் அது நீ காட்டினாதான் காண முடியும் அதனால காட்டினாய்ங்கிறாரு எங்க காட்டினாய்ங்கிறாரு அது என்ன பாட்டு கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டி நாய்க்கழு குண்டிலே சிவ அந்த திருக்கழு குண்டத்துல தான் சொன்னேன்னு இல்ல நால்வர் உருவத்தை கண்ணாபினான்னு வச்சிருக்கு அப்பர் சுவாமிகள் முதல்ல அப்புறம் மணிவாசகர் அப்புறம் சுந்தரன் அப்புறம் சம்பந்தன் வயசு முறையில வச்சிருக்காங்க ஏன்னா முத்தி அடைஞ்சது அப்பருக்கு வந்து எண்பத்தோரு வயசுல அருள்வாத ஊரர் நம்முடைய மணிவாசகருக்கு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டுல அவர் முத்தி அடைஞ்சார் சுந்தரருக்கு மூவாறு பதினெட்டு வயசுல சம்பந்தருக்கு அந்தம் பதினாறு பதினாறு வயசுல அதனால முதல்ல ஞான நாவுக்கரசர் அப்புறம் மணிவாசகரா அப்புறம் சுந்தரரா அப்புறம் சம்பந்தன் முத்து நிலையாளர் உலகத்துல எல்லாம் பெரும்பாலும் தான் பொழியறவனும் பொழித்த பொழியவனும் கலப்பு போட்டு ஆளுமை சேர்ந்த சொல்லி ஒரு வரையறை வச்சிருக்காங்கல்ல அந்த வரையறை இருந்தா என்ன இந்த நம்ம ஆட்கள் தான் இல்லாதெல்லாம் திண்டுமல்ல திருக்குறள்லாம் திருசொல்லாம் என்ன பண்ண சொல்லுங்க அதான் அந்த ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர்த்து இங்கேயாவது ஆழ்வார் பாருங்க இங்கேயாவது நம்ம அறுபத்தி மூவர் அவங்க பன்னெண்டே பேர் தான் ஒரு இடத்துல வச்ச மாதிரி தான் இருக்குமே தவிர மாற்றவே மாட்டாங்க சர்ச்சை மாத்துறாங்களா மசூதியை மாத்துறாங்களா இந்த ஒரு ஆள் தான் குட்டிச்சவரா அடிக்க போயிடுவோம் யார் எடுத்தாலும் இல்லை எது அதுல கருத்து வேற்றுமை எது ஒண்ணு அப்ப இது மரபுன்னு தெரியாம இல்ல எது மரபுன்னு தெரியாம போதில்லை மற்றவங்க எல்லாம் பாருங்க மரபு அப்படியே கடைபிடிக்கிறாங்க இந்த ஒரு ஆள் தான் மாறணும் என்ன பண்றது புத்தி கூடப்பா மாத்திரமா ஏகத்தில் ஆமா இப்படி எல்லாம் சிவ சிவ பார்வதம் அந்தம் அனைத்து மாய் முளைத்து பறந்ததோர் படரொளி பரப்பி நீ எங்க இருக்கிறாயினார் எங்க இல்ல பார் இந்த உலகத்துல பதம் திருமாலாக அப்புறம் வந்து பிரம்மனாக அதெல்லாம் பதம் பதமுத்தி பதமாக இருக்கிறார் அண்டம் இந்த எல்லா அண்டங்களுமாக அனைத்துமாய் முளைத்து பறந்ததோர் படரொளி பரப்பே அப்ப எங்கும் நிறைந்திருக்கின்ற பெருமானி நீருரு தீயே நீருரு தீயே நினைவதேல் நீருரு தீ ரொம்ப அருமையானது பாருங்க இது வரைக்கும் நல்ல சிவப்பான உடம்புன்னு சொன்னாரு இப்ப என்ன பண்ணிட்டேன்னா திருநீற்றை அணிந்திருக்கிற நெருப்பு அப்படின்னு இது அப்போ திருநீர் அணிந்திருக்கிறான் பெருமான் அது அணிந்திருக்கிற மேனி எப்படி இருக்கு தீன வீடு செந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் தூரை ஊரை கோயிலும் காட்டி என்கிறாரே பாருங்க எனவே பார்வதமண்டம் அனைத்துமாய் முளைத்து பறந்ததோர் படரொடி பரப்பு நீர் உறுத்தியே என்றது நீர் உறுத்தியே நீர்ன தண்ணீர் தண்ணீரோடு கலந்திருக்கும்படியான அல்லவா நீ தீனர் ஏனரு அவன் உலகத்து எல்லா உயிரினங்களுக்கும் கருணை வைத்திருக்கிறான் அது தண்ணி ஆனா உடம்பு எப்படி இருக்குது தக்க இருக்கிறான் அப்ப தண்ணீர் கலந்த நெருப்பு அப்ப தண்ணீர் என்பதனுடைய கருணை நெருப்பு என்பதனுடைய உடம்பு உடம்பு இருப்பது பற்றி நீர் ஒரு தீயே அருவி நிம்மலா நின்னருள் வெள்ளத்தீருள் சிந்தை எடுந்ததோர் தேனி திருப்பெரும் துறையொரு சிவனி யார் உறவு எனக்கு இங்கு ஆரையல் உள்ளார் ஆனந்தமாக்கும் என் தேனி இருக்கட்டும் அடுத்த வச்சுக்கோ அடுத்த வேகம் கெடுத்தாண்டனர் இன்னைக்கு வேகம் கொடுத்தாண்ட நேரம் ஆயிட்டுதே என்றதுனால பார்ப்பதம் அண்டம் அணைத்து மாய் முளைத்து பறந்ததோர் படர் ஒளிப்பரப்பி பெருமான் எங்க இருக்கிறார் எங்கு இல்லை ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டா போதும் உடைய குமரன் சுவாமிகள் யாண்டும் நீக்கமர நின்ற நிலை எங்கும் கொஞ்சம் இந்த இடத்துல தான் இருக்கிறார் இந்த இடத்துல இல்லைங்கிற மேல யாண்டும் நீக்கமரம் என்ற நிலை காட்டி அவன் இல்லாத இடமே அதனால அப்படியே பெருமான் இங்க இருக்கிறான் பார் பதம் பார் இந்த உலகத்துல அப்புறம் பதம் பதம்னா என்ன பதமுத்தியில் இருக்காங்களே யாரு இந்திரன் மால்பிரமன் போன்றவங்க அதெல்லாம் பதமுத்தி அது கொஞ்ச காலத்துல இருந்து மீண்டும் வரணும் அவங்க அல்லவா அந்த பதமுத்தி பார் பதம் அண்டம் அண்டமெல்லாம் அப்படி சரிங்களா அதெல்லாம் ரொம்ப அருமையாக நம்ம அந்த பகுதியில சொல்லியிருக்கிறோம் அண்டங்கள் எல்லாம் அணுவாக அணுக்கள் எல்லாம் அண்டங்களாக பெரிதாய் சிறிதாயினாலும் ஒரு பாட்டு இங்க இருக்க திருவிழா பணத்தில் இருக்கு அண்டங்கள் எல்லாம் அணுவாக அணுக்கள் எல்லாம் அண்டங்களாக பெரியவனாகவும் இருப்பானா சிறியவனா இருப்பாளாம் அப்ப அண்டங்கள் எல்லாம் சின்ன சின்ன சின்ன துளியா இருக்குமா இவர் மிக பெரியவரா இருப்பாராம் பிறகு அண்டங்கள் எல்லாம் மிக இருக்குமா இவர் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணவே சின்னவரா இருப்பார் எல்லாம் சிறிதாகவும் பெரிதாகவும் எல்லாமாக இருக்கின்ற பெருமான் இல்லைங்களா ஆகவே பார்ப்பதம் அண்டம் அனைத்துமாய் எல்லாமாக இருக்கிறான் பறந்ததோர் படர் ஒளி பரப்பே எங்கும் பறந்திருக்கும்படியான ஒளிமயமாக இருக்கின்ற பெருமானி ஒளிமயமாக இருக்கின்ற பெருமானி ஒரு தீயே நினைவதில் அரிய நின்மலா ஒரு தீயே நீர் ஒரு தீயனர் நீர்னா தெரியும் தண்ணி அது நெருப்பில் வைத்து நம்ம சுட வச்சோம்னா தண்ணி சுட்டிருக்கும் அல்லவா அந்த தண்ணிக்குள்ள எப்படி சூடு இருக்குது அது தெரியாது அடியில போட்டு எல்லாம் விறகு வச்சு கொடுத்துரும் கொளுத்துன உடனே நல்ல சில்லுன்னு இருந்த தண்ணி இந்த தீ ஏற ஏற ஏற அது வெப்பமா இருக்கு ஆனா வெப்பமா தண்ணி இருக்கே தவிர அதுக்குள்ள நெருப்பு எங்க இருக்குது கண்ணுக்கு தெரியும் ஆனா இந்த வெப்பம் இருக்குது அது போலதான் பெருமான் இருக்கிறாங்க <laughs> நீர் ஒரு தீயே அருமையான இது அணிலா வெந்நீர் அப்படியே கொதிக்குதுங்கிறோம் கொதிக்குதுங்கும் போது இன்னும் வேடிக்கையான பையன்கிட்ட ஏ எங்கடா கொதிக்குது அதான் இந்த மாதிரி தான் தண்ணி அப்படியே நிற்குது அப்படின்னு வச்சு பாருங்களேன் அப்படிமா வச்சு பார்த்தாதான் தெரியும் அல்லவா அப்போ அந்த நீருக்குள் அந்த வெம்மை இருக்குது ஆனா கண்ணுக்கு தெரியுதா இல்ல பாருங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு நீ சொல்ல முடியாது அதாவது ஆமா எப்படி சொல்லினாரு இங்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வா எங்க அத ஸ்டவ்ல வையு வச்சவனே ஒரு பத்து நிமிஷம் பொறுத்தவனே எப்படி இருக்கு சுடுதியா அப்படின்னா சரியா இருக்கு அப்போ முன்ன நல்ல சில்லுன்றதுதான் பானை தண்ணியா இப்ப வச்சவன அந்த மாதிரி நெருப்பு வச்சவன இப்ப நெருப்பாகுது கொதிக்குது அது அந்த கொதிக்கிறதுக்கு ஏற்ப என்ன எங்க நெருப்பு இருக்கு தண்ணிக்குள்ள நீங்க எங்க தண்ணிக்குள்ள இருக்குங்களா அந்த வெப்பத்தினால இது வந்து வெப்பமா ஆயிட்டுது அப்ப வெப்பம் ஆனதுக்கு காரணம் என்னன்னா அந்த நெருப்பினுடைய தன்மை தானே அப்ப இந்த நெருப்பின் தன்மையை அந்த தண்ணியில இருந்து பிரிச்சு காட்ட முடியுதா முடியல இது போல தாப்பா கண்ணால காட்ட முடியல காட்டு காட்டுங்கிறிய எப்படா காட்டுறது நீங்க காட்டுன்னு எங்க நீ தண்ணிக்குள்ள இருக்கிற தீ நெருப்ப காட்டு நானும் ஆண்டவனை காட்டுறேன் காட்ட முடியுமா முடியாது சரி அப்படியாக்கா இல்லைன்னு அர்த்தமா இல்லைன்னா சில்லுன்னு இருக்கணும் சுடுத கை வைக்க முடியல இல்லைங்கவும் முடியல உண்டுன்னா அதை காட்டவும் முடியல அது போலத்தான்ப்பா ஆண்டவனும் <laughs> நீர் ஒரு தீயே சாதாரண இடதுகை பெறுவதே கூட விளங்குற மாதிரி சொல்லிட்டு நீருத்தியே இதெல்லாம் எங்க படிச்சார் பெருமானுடைய திருவடியில படிச்ச படிப்பு நம்ம மாதிரி வேற கல்லூரியில ஒரு குப்பையில பண்ணணுமா என்ன படிச்சாருன்னா தெரியும் இருக்கிறத விலகி கொள்ளத்தான் முடியலையே அதுவே கடினமா இருக்கு நம்ம கல்லூரி படிப்போ பல்கலைக்கழக படிப்போ அதுக்கெல்லாம் மேல அதான் கற்றவர் விழுங்கும் கற்பக கனியும் கற்றவர் விழுங்கும் கற்பக கனியும் என்றெல்லாம் நின்று சென்றாக்கு சித்தித்தவாறு முருகா முருகா நீர் உருக்கியே நினைவதில் அரிய நின்மலா நின்மலா இப்ப நாமெல்லாம் மலம் உடையவர்கள் ஆனா பெருமான் தான் மலம் நீக்கம் மலம்னா நம்ம அந்த மாதிரி மலம் அல்ல இந்த ஆணவம் கண்மம் மாயைங்கிற சொல்லுகிற அந்த மலங்கள் நம்ம இருக்கு பெருமான் நின்மலா அந்த மலமே இல்லாத இருந்த அவை இறைவனாக மாட்டான் அதனால தான் இல்லாத பொழுதுதான் நமக்கு இல்லாம சிந்திக்க முடியும் தனக்கே மலம் இருந்தா நம்ம என்ன செய்ய முடியும் இப்ப நமக்கு கண்ணு ஒளியா இருந்தா தானே வந்து வயசானவங்களை அழைச்சிட்டு போலாம் தனக்கே படி எங்க இருக்குது தரை எங்க இருக்குதுன்னு தெரியலன்னா அவன் எப்படி அழைச்சிட்டு முடியும் அதனால அவன் மலமே இல்லாதவனா இருப்பதனாலதான் மலத்தை உடைய நமக்கெல்லாம் அந்த மலத்தை நீக்கிறான் நீக்கிறான் இல்லவா நின்மலா அருள் வெள்ளச் சீருரு சிந்தை எழுந்ததோ தேனி நின் அருள் வெள்ளம் அந்த அவனுடைய அருள் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா தமிழர்லயோ அல்லது பானையிலையோ அல்லது ஒரு அண்டாவிலையோ வைக்க முடியாது வெள்ளம் நம்முடைய பாண்டி வெள்ளமேங்கிறார அது மாதிரி அந்த வெள்ளத்தை வந்து ஏதோ ஒரு குறுகிய ஒரு இடத்துல வச்சு காட்ட முடியாது எங்கும் பறந்து இருக்குதான் அதான் எனவே நினைவதேல் அரிய நின்னருள் வெள்ள சீருரு சிந்தை எழுந்ததோ தேனீ அப்படி இருக்கின்ற அருள் வெள்ளமாக இருக்கின்ற பெருமான் ஒவ்வொரு ஆன்மாவில் இருந்து நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவன் காட்டுவதனால உள்ளத்தை அப்படியே தேனாக இருக்கிறான் எனவே அவனே தான் இருக்க வேண்டியிருக்கு அவனே தான் நமக்கு காட்ட வேண்டியிருக்கு அவனே தான் நம்மை உணர வைக்க வேண்டியிருக்கு எல்லாம் அவனால் தான் அதான் அவன் அருள் ஆளே அவன் தாழ்வணி பெருமானுடைய திருவள்ளி என்ற ஒன்று இல்லையானால் வணங்கவே முடியும் ரொம்ப நம்ம இங்கெல்லாம் வர்றமேன்னு சொல்லிட்டு காட்டாங்க கண்ணுதலாய் காட்டாக முடியாது இந்த சுபாபிஷேகத்துக்கு இந்த பத்து நாளைக்கு முன்னே ஒரு நாள் மின் அருள் வெள்ள சீரொரு சிந்தை எழுந்ததோ தேனி திருப்பெரும் துறை உரை சிவனே திருப்பெருந்துறை எழுந்திருக்கும்படியான பெருமானி யார் உறவு எனக்கு இங்கு யார் உறவு எனக்கு இங்கு ஆர் அயல் உள்ளார் பாருங்க பெரிய ஞானிகளுக்கு அப்படித்தான் யார் எனக்கு உறவுன்னு கேட்டார் எல்லாம் உறவு தான் சரி அப்ப யார் எனக்கு அயலார் யாருமே அயலார் இல்லை அப்ப உறவுன்னு ஒண்ணு இருந்தா தானே அயல்னு இருக்கணும் அயல்னு ஒண்ணு இருந்தா தானே உறவுன்னு இருக்கணும் உறவு இல்லை ஒண்ணு அயலும் இல்லை ஏன்னா அந்தந்த ஆன்மாக்கள் அந்தந்த ஆன்மாவுடைய வினையை நீக்க வந்திருக்கும் என்னமோ நடுப்புற சந்தையில் கூட்டமா எப்படி நம்ம கோயில் சந்தையில் கூட்டம் அதான் சந்தையில் கூட்டம் இல்லை சந்தை கூட்டம் எப்படி இருக்கும்னு கேட்டா அவங்கவுங்களும் தான் தான் ஒவ்வொன்று வாங்கறதுக்காக போவாங்க காய்கறி வாங்கணும் வாங்குவோம் மற்றது வாங்கணும் அப்படி வாங்குவாங்க எல்லாம் பார்த்தா நாலரை மணி அஞ்சு மணி இருக்கும் காய்கறிக்காரங்க இருக்கிற வரைக்கும் காய்கறி வித்துட்டு போடுவோம் நாமளும் வாங்கினோம்னா வாய வாய நேராச்சுன்னு வந்துடுவோம் இல்லைங்களா அப்புறம் எல்லாம் சேர்ந்து ஏழு மணிக்கு பார்த்தா சந்தையில் என்ன ஒரு கூட்டம் இருக்கு நீ <laughs> ஏன் வந்தாங்க அவங்கவுங்க காரியத்துக்காக ஏன் போனாங்க அவங்கவுங்க காரியம் முடிஞ்சு போனாங்க அது போலத்தான் நம்ம ஏன் பிறந்தோம் வினியினால பிறக்கிறோம் என்னைக்கு வினை நீங்குது அன்னைக்கு ஆண்டவன் திருவடியை சேர்ந்தோம் அப்ப இது ஒரு சந்தை அவ்வளவுதான் <laughs> அதுக்குள்ளதான் இவ்வளவு தூரம் நம் உறவு மற்றதெல்லாம் வைத்திருக்கிறோம் என்று சொல்றது எனவே இவ்வாறெல்லாம் யார் உறவு எனக்கு இங்கு ஆர் அயல் உள்ளார் அதனாலதான் உறவும் இல்லை பகையும் இல்லை ஒன்றுமே இல்லை என்று கூட பாட ஆரம்பிச்சுட்டான் சரிங்களா எதுல இருக்குன்னு தெரியல உறவும் இல்லை பகையும் இல்லை ஒன்றுமே இல்லை நல்ல வேலை எங்க சுத்தி ரங்கர செய்தின்னு வைணவத்தில் ஒரு படமொழி இதை எங்க சுத்தினாலும் சினிமா பாட்டுக்காரன் இங்க வந்துட்டான் அப்ப உறவும் இல்லை பகையும் இல்லை ஒன்றுமே இல்லை ஆமா இவரு அப்பர் சுவாமிகள் வந்தவாறு எங்கனி போமாறு ஏதோ இப்ப நம்ம வந்தது யாராவது சொல்லி வந்து நான் வர்றேன் அடியேன்னு போன் பண்ணிட்டு வந்தோமா இல்ல அதே போல நாளை பத்து மணிக்கெல்லாம் அடியேன் போறேன் அப்படின்னு சொல்றோமா வந்தவாறு எங்கனி போமாறு மாயமாம் இதற்கு ஏது மகிழ வேண்டாம் இதுக்கெல்லாம் மகிழ்ச்சிப்படாதீங்கயா அப்படின்னா பின்ன என்னதான் சுவாமி அப்பர் சுவாமிகள் அல்ல நம்ம நம்மளாம் லோயர் அவர் அப்பர் அதனால